பெருந்தொருகானில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாரம் கொண்டங்கிறார்போல் இலக்கின பட நடந்து என்ன என்ப வள்ளத்தின் மேல் என்னயம் பெய்து பெய்து கரையார் கடல் வண்ணன் காமர்தான்